இந்த இடத்துல எல்லாம் வெள்ளி வடை வெள்ளி வடை அவன் கருப்பு இந்த பொண்ணும் கருப்பு வெள்ளை இருக்கு கையை பிடிச்சவனே நன்னா தெரியும் கையை பிடிச்சதெல்லாம் தெரியும் வெள்ளியினுடைய வெளிச்சத்திலே கையை கண்டார் அதனால கண்டுட்டான் அதனால வெள்ளிலாம் இந்த இடைகளுக்கு ஆசை கணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிடங்கும் கணக்கால் இருந்தவா காணுகிறேன் என்று அடுத்தபடியா தெரிவித்தார் என்ன சொல்ற உழந்தாள் உழந்தாள் நிர்ணய் ஓரோ தடா உண்ணாம் இழந்தாள் எரியினாள் ஈத்தடில் மத்தில் பழந்தாம்பா ஒற்ற பயத்தால் தவழ்ந்தார் முழந்தாள் இருந்தவா காணீரே என்று அடுத்தபடியா முழந்தாளை சொல்கிறார் தந்தாட நீக்க விட்டது திருவடி திருவடி இல்லை சிறிய விரல்கள் விரல்கள் ஆனவாறே கணைக்கால் கணைக்கால் ஆனவாறே முழந்தாளை சொல்கிறார் முழந்தாளாலே தவழ்ந்தான் பெருமான் முழந்தாளை கொண்டுதானே தவழ வேடம் பழந்தாள் முட்டி போட்டு உட்காரணும் முதல்ல அதுக்கப்புறம் அது தவழ ஆரம்பிக்கிற அந்த குழந்தை முழந்தாளை எப்படி இருக்கு பாருங்க என்று முழந்தாளை காட்டுகிறார் இவ்விடத்திலே இந்த முழந்தாளை பற்றி சொல்லும் காலத்திலே உழந்தாள் நெருனை ஓரோ தடா உண்ணா இழந்தாள் இறுதினால் ஈர்த்தலில் பழந்தாம் பழந்தாம்பால் ஒச்ச பயத்தால் தவண்டார் ஏன் தவண்டான் பயம் அம்மா கிட்ட ரொம்ப பயம் அதனாலே அவன் பயத்தினாலே தவழ்ந்தான் பயத்தினால குழந்தைகள்லாம் தவழ்ந்துட்டு ஓடி போடும் மாதிரி தவழ்ந்தான் இந்த எம்பெருமான் எதுக்கா பயம்னாக்க பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் பழையான தாம்பு அந்த தாம்பு கயிறனாலே இவனை அடிப்பதற்காக வந்தாய் ஓடினான் இவன் கவிழ்ந்து கொண்டு போனான் அக்காலத்திலே இருக்கக்கூடிய முழந்தாளை பாருங்கள் என்றால் யசோதை பிராட்டியனுடைய பிரபாவம் எல்லாம் சொல்றார் வடத்துல உழந்தாள் நெருநை ஓரோ தடாவும்னா அவளை இருந்து அடிக்கிறது வரும் இந்த குழந்தை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன குழந்தைக்கு அடிக்க வேண்டிய நிர்பந்தம் எப்பொழுதுனா ரீதி அதிகமானால் அடிப்படுவிட்டார் ரீதி எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கு சேர அவளுக்கு கோபம் வரும் பிரீத்திக்கு சேர கோபம் எப்பொழுதுமே அபாரமான பிரீத்தி இந்த பையன் என்ன பண்ணா குழந்தாள் நெருங்கை ஓரோ தடா உண்ண இந்த குழந்தை உள்ளே புகுந்தது ஒவ்வொரு பாத்திரத்தையும் வச்சிருக்கா நிறைய பாத்திரங்கள் பாத்திரத்தை சேமித்து வைத்திருக்கிறாள் வெண்ணை அந்த வெண்ணை எல்லாம் ஒன்று விடாமல் அத்தனை பாத்திரத்தில் இருக்கிறது முடியல ஒரு பாத்திரத்தில் ஓரோ தடான்னா ஒவ்வொரு தடாவிலும் அர்த்தம் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் வச்சிருக்காள் இந்த ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஒன்றும் மிச்சம் இல்லாமல் அத்தனை முடித்து விட்டான் கண் எவ்வளவு சிரமப்பட்டு உழந்தாள் நறுநெய்ன உழந்தாள்னா ரொம்ப ஆயாசப்பட்டு அவள் நெய்ன ரொம்ப ஆயாசம் என்ன சிரமம் தான் விட்டுருக்கா முதல்ல கறக்கணும் கறக்கிறதே கேட்டோம் சில பசுக்களையும் கறக்கணும் கறந்து பாலை சேகரிக்கணும் சில பசுக்களையும் கறக்கிறதுன்னு சாதாரணமான விஷயமா உன் கையில எவ்வளவு சக்தி இருக்க வேணும் கறந்து பார்த்தா தெரியும் நான் ஒரு தடவை கறந்து பார்க்க போய் பாலே வரல பால் வரல நல்ல வேலை அது உதைக்கல உதைக்கிறதுன்னா பல்லெல்லாம் போயிருக்கான் இவ்வளவு பட்டமா பேசவே முடியாது ஆனா இருக்கக்கூடிய காலத்துல சக்தியோட பிடிச்சு இழுக்கணும் வலித்து வலித்து வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்கன்னா வலித்து வாங்க உன் கையில சக்தி இடம் சக்தி இல்லாதுன்னா இழுக்கவே முடியாது பாலே வராது ஒண்ணும் வராது இறந்து காத்து கூட வராது பிடிச்சு இழுக்கணும் அண்ணா அப்படி எத்தனை பசுக்களை கடையணும் கடைந்தாள் இவள் கடைந்த பாலை எல்லாம் அடுப்பேற்ற வைத்தாள் நன்றாக காய்ச்சினாள் அது ஆயாசம் பார்த்து பார்த்து காய்ச்சணும் பொங்காம காய்ச்சணும் ஜலம் சேர்த்து காய்ச்சணும் காய்ச்சி நன்னா ஆக்கணும் ஜலம் சேர்க்காம காய்ச்சா அது நன்னா இருக்காது ஜலம் சேர்த்து அந்த ஜலம் போகும்படியாக இவ்வாறு காய்ச்ச வேணும் பொங்காமல் காய்ச்ச வேணும் பார்த்து பார்த்து காய்ச்சணும் அது ஆயாசம் அதுக்கப்புறம் அதை உரை குத்த வேணும் அது சமயம் பார்த்து அதனுடைய சூடு தணிந்து சமமான உஷ்ணம் இருக்கும் காலத்திலே ரொம்ப குளிர்ந்து போனாலும் நெய்ராக ஆகாது ரொம்ப உஷ்ணமா இருந்தாலும் நெய்ராக ஆகாது அதெல்லாம் பார்க்கலாம் எப்படி தொட்டு தொட்டு பார்ப்பான் நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்து உஷ்ணம் அதிகமாக இல்லாமல் உஷ்ணம் மிகவும் குறைவாக இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்துல அதற்கு தயிர் சேர்த்து எவ்வளவு தயிர் சேர்க்கணுமோ அவ்வளவு அதிகமா சேர்த்தா புளிப்பு ஒரேடியா அது குறைக்காம போனா உரையாது ஜாக்கிரதையா சேர்க்கணும் இவ்வளவுதான் ஆயாஸ் அதுதான் ஆயாசித்துன்றார் எல்லாம் சாதாரண சுருக்கமா சொல்லிட்டு போறாரு மணவாளன் ஒரு இடத்துல முதல்ல அவளை கரைக்க வேணும் காய்ச்ச வேணும் பிற்பாடு பரகுத்த வேணும் பரகுத்தின பாடு இது தைரா தைராக ஒரு பாத்திரத்துல என்ன வச்சிருந்து அண்ணா மத்தை பிடித்து கையை கட்டி நன்றாக கடையவள் எவ்வளவு கடை சீரார் தயிர் கடைந்து வெண்ண கிடந்தீன்ற எவ்வளவு சிரமப்பட்டு வேறவார் முதல் மடவாள் வேர்மை அப்படியே பொங்கி கொட்டுறது தலைமையிலெல்லாம் அவிழ்ந்து தொங்குகிறது உப்பமெல்லாம் சிதறி கிடைக்கிறது அதில் இருக்கக்கூடிய வாசனையினாலே வண்டுகள் வந்து மொய்க்கின்றன இவள் பாடிண்டே பாடுறா இவள் பாடிண்டே செய்திருக்கிறா வண்டுகளுடைய நாதம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காரு இடத்துல எவ்வளவு சிரமப்பட்டு கடைகிறாள் அக்காலத்துல லோரம் காயத்தீனாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் சிவமஸ்புஷத்வனி தத்னஸ்த நிர்மந்தர சப்த விஸ்ருதா ரசியத்தை ஏன திசாம் அமங்கலங்க அந்தமான ஸ்லோகம் ஸ்ரீபாகவதத்துல ஸ்லோகம் எல்லாம் கடையிற கலைவழ கடையணும் அது எழுந்திருந்த என்ன அதிகார வேலையில கடைஞ்சால்தான் எப்படி சந்தியாவந்தனத்துக்கு காலமும் அது போலே தயிர் கடைவதற்கும் காலம் தான் அந்தந்த ஜாதகமான காரியம் செய்யறதுக்கு காலம் இருக்கு தான் எப்ப பண்றது எப்பவோ பண்றது பதினோரு முள்ள காத்தால எல்லாம் சாப்பிட்டு பண்ணிட்டு முள்ள அதுவும் கலியுகத்தை என்ன நடக்கும் பிராமணர்கள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணாமலே போஜனம் பண்ணுவார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் நம்ம ஒன்னா சொல்லலாம் மகரிஷி சொன்ன வார்த்தை பொய்யா ஆகலாமா மகரிஷி சொன்ன வார்த்தை சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை பொய்யா ஆகலாமோ ஆகையினால ஸ்நானம் பண்ணாமலே போஜனம் பண்ணுவார்கள் சரி எல்லாம் போஜனம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்தியானிகத்துல அந்த காலத்தில் நிச்சயம் சேர்த்து கொண்டோம் எல்லாம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் கூடாது காலம் அந்த காலத்துல அதிகார வேலை கண்டுரங்காதே இருந்து கடையவும் தான் மன்னல்களோ அதிகார வேலை எழுந்திருக்க வேணும் கடைய வேணும் கடைந்து எவ்வளவு விசிரமம் இந்த காலத்துல உத்காயத்தீனாம் அரவிந்தலோச்சனம் அரவிந்தர் கண் அழுக்கு தோற்று வாழாறுப்பர்கள் பெண்கள் என்கிற இந்த கண்ணழகை நோக்கி சுகந்தே புன்னரி காட்சா கண்களுக்கு அச்சு தீர்ந்து அவர்கள் பாசுரம் பாடுவர்கள் காலத்துல பாடிண்டே கடையிறார் கடையிற காலத்துல பிரஜாங்கனானாம் திவமத்வனிகி இந்த பிரஜா கோகுலத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் பாடக்கூடிய பாட்டின் துவனி பரவது கோச்சம் பரவதுக்கு போய் என்ன பண்ணிட்டு பாவத்தை இருக்கிறவாட பார்த்து பரிகசிக்கிறா போல இருந்தான் அங்க உட்கார்ந்து இருக்கிற பைத்தியக்காரர்கள இங்க கண்ணனுடைய கல்யாண குணங்கள் வாழமொழியாக நவா நிற்க இதை அனுபவிக்காமல் அங்க உட்கார்ந்து என்னமோ காக்கா ஓட்டிட்டு இருக்கே ஹாவு ஹாவு ஹாவுன்னுட்டு என்ன பிரயோஜனம் ஹாவு ஹாவுன்னுட்டு இங்க இறங்கி வந்து இதை அனுபவிக்க வேண்டாமா சௌசீரிய சௌந்தர் சௌலபியாதி குணங்கள் எவ்வளவுன்னா பிரகாசிக்கிறது அதை விட்டுட்டு பெருமா பரப்பத்தை பார்த்துன்னு சதாப சேர்ந்து சூறையான் பார்த்துன்னு உட்கார்ந்துகளே இங்க வராமல் இருக்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து வசை பாடுவது போல இருந்தது என்று வர்ணிக்கிறார் இவருடைய பாடக்கூடியது என்ன வண்டிகளுடைய ரீங்காரம் என்ன ஆபரண துவரி என்ன அச்சு தாமி என்ன ஆமை தாரி என்ன அதெல்லாம் போட்டு இருக்கான் அதெல்லாம் வேற சப்தம் பண்றது கிடைச்ச அசையறது இல்லையோ அந்த சப்தம் வேற ஊரு சுழாய் மர ஜோதிக்க மொழி என்று அண்ணா கடையறான் பெரிய அந்த மலையை இட்டு வாசுகியை கொண்டு கயிறாக பற்றினான் மந்தரத்தை மத்தாக நாட்டினான் கடைந்த காலத்துல என்ன சப்தம் ஏற்பட்டதோ அவ்வளவு சப்தம் அவ்வளவு சிரமப்பட்டு கடைஞ்சிருக்கா பண்ணை எடுக்கணும் பண்ணை எடுத்தாள் குழந்தாடுறது இதான் இருக்கா குழந்தாட இவ்வளவு ஆயாசப்பட்டாள் மிகவும் சிரமப்பட்டாள் சிரமப்பட்டு நறு நெய்யா ஆக்கினாள் பெண்ணை எடுக்கணும் வெண்ணையை பாத்திரத்துல வைக்கணும் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சணும் நல்ல பதம் எப்ப காலத்துல அதை இறக்கணுமோ இறக்கணும் அதெல்லாம் அதிக நடிந்து எல்லாம் காஞ்சி தீஞ்சி விடும் இந்த வாசனை வரும் அதை தெரியும் சரியான காலத்துல கீழே இறக்கினால்தான் நறுவிதாக இருக்கும் உழந்தால் நறு நெய் என்றால் பரிமளத்தோட கூடின நறுவிதான நெய் நல்ல கால உபயோகப்படுத்தக்கூடிய நெய் அது அழகான நெய் அது அதை எவ்வளவு ஆயாசப்பட்டு அவள் கடைந்து எடுத்தாள் நெருநை ஓரோ தடா ஒவ்வொரு பாத்திரத்திலையும் இந்த நெய்யை வச்சிருக்கான் அதனையும் புதிச்சான் எவ்வளவு சிரமப்பட்டு நாம கடைஞ்சி நெய்யாக்கி இருக்கிறோம் அப்புறம் புஜித்து விட்டானே அநியாயம் இதை வித்து நாம் பணம் ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அநியாயமா போஜனம் பண்ணிட்டானே தான் நாசமா கொடுத்தே பணம் வராம கொடுத்தேன்னு அழுதா அது இல்லை இழந்தாள் நருணை ஓரோ தடா உண்ண பெருமான் புஜித்தான் புஜித்தவாடே இழந்தாள் இழந்தாள் உடனே உடனே துடித்து போறா துடித்து போய் இவனை இழந்ததாகவே நினைத்தாள் போயிடுச்சு நம்ம குழந்தை பிராணம் கொடுத்து அப்படின்னு நினைச்சாள் இழந்தாள் எரிவினாள் ரொம்ப அவள் அந்த காலத்திலே மிகுந்த கோபத்தை அடைந்தாள் இழந்தாள் எழுவினால் தீர்த்தழில் மத்தேன் காரணம் என்னன்னா அதுவல்ல காரணம் போயிட்டே இருக்கலாமே வித்து வரக்கூடிய பணம் இல்லாமல் போய்விட்டதேன்னு அந்த வருத்தம் இல்லை உங்களுக்கு என்ன வருத்தம் ஒரு வருத்தம் இந்த குழந்தை உடனே முடித்து விட்டதே இது ஜீர்ணிக்குமா சாத்விக்குமா இதுக்கு இதற்கு ஆபத்து ஏற்படாதா இது பிராணன் போயிடுமே என்று நினைத்தாள் பொறுக்க முடியவில்லை இவளுக்கு அதுதான் ஆறார் ஓதுவார் ஐயர் வயிறடித்து இங்கு ஆறார் ஓதுவார் இதை திருமணல்ல வந்து பார்த்தேன் அண்ணையை காண வேணும் அங்க வெண்ணையை சொல்ற இங்க நெய்ய சொல்ற அவ்வளவுதான் வயசுல அடிச்சுட்டா ஏன் வயசுல அடிச்சுட்டா இப்போ அவளையும் சோறு கொடுத்தேன் அவளையும் சோறு கொடுத்தேன் அப்படின்னு வயசுல அடிச்சுட்டா யாக்கியாதா சொன்னார் போயிடுச்சேன்னு அந்த வருத்தம் இல்லை இது போயிட போறதுன்னு வருத்தம் இந்த உடனே ராஜமா போட போறதுன்னு வருத்தமே ஒழிய எந்த தாயும் வைத்திருந்த பதார்த்தத்தை குதித்து விட்டதை என்று வருத்தப்படமான் வருத்தப்பட்டால் அவள் தாயாக இருக்க மாட்டாள் ஆகையினாலே அப்படியல்ல இழந்தாள் இழந்ததாக நினைத்தாள் கண்ணனை இழந்து விட்டதாக நினைத்தாள் எழுதினால் ஈர்த்து அவனை பிடித்தெழுத்து இறந்தாள் எழுதினால் ஈர்த்து எழில் மத்தின் சாம்பால் ஒச்ச பயத்தால் கவழ்ந்தான் எழில் மத்து அழகான மத்து மத்திற்குள் எழில் மத்தினான் இழந்தாள் எழுதினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பாலோச்ச அந்த மத்த சுத்தி கட்டியிருக்காங்க அது பழந்தாம்பு ரொம்ப காலமா உபயோகப்படுத்தினது கடவுளுக்கு உபயோகப்படுத்தினது கன்றுக்காரிகளை கட்டுவதற்காக வச்சிருக்கக்கூடியது கண்ணனுக்கு காணாமல் வச்சிருக்காங்க கண்டுட்டா என்ன பண்ணுவோம் அதை எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி விட்டுருவோம் அதனால தெரியாமல் எச்சரிக்கிறார்கள் அதை எடுத்தால் அதை எடுத்து நன்றாக அடிப்பதற்காக போனால் ஈர்த்தழில் மத்தியில் பழந்தாம்பு பழந்தாம்புன்றது என்ன இருக்கான் இப்ப பழமையான தாம்பு இனிமேல அதை கன்றுகளையும் கட்ட முடியாது அதையுடைய ஒப்படைத்து ஒரு காலத்திலையும் கையில் கடைய முடியாது அப்படிப்பட்ட தாம்பு கண்ணனை கட்டுவதற்கே உபயோகப்படக்கூடியது ஆகா அவனுக்காகவே வச்சிருந்தா தாம்ப அடிப்பதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வைத்திருந்தாள் அதை எடுத்துன்னு வந்து அடிக்கிறதுக்காக வந்தாள் வேறு ஒன்றுக்கு உபயோகப்படுவதுனாக்கா அதை உபயோகப்படுத்துறதுக்கு அவளுக்கு மனசு வர மனசு வருமா அதை வச்சு கன்றுகளை கட்டலாம் இவன் அடிக்கிறதுக்கு அதே அடுத்து வருது இனிமே அதெல்லாம் கட்டி ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த பழந்தாம்பு தான் இருக்கணும் பழந்தாம்பு என்கிறார் இடத்துல பழந்தாம்பார் வச்ச அதனால அடிப்பதற்காக வந்தாள் பயத்தான் தவிழ்ந்தாள் இந்த தவிழ்ந்த காலத்தில் என்னுடைய குழந்தாளை பாரும்போது வர்ணிக்கிறார் குழந்தாள் நரணை தொடர்ந்து திறங்கிய பேச்சு மறுசுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த விப்பிள்ளை மரங்கொடையணியன் மார்பமும் தீண்டான் குரங்குகளை வந்து காணீரே புய்முறையீர் வந்து காணீரே என்று பாஷன் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த வந்து காணிகளே இருக்கக்கூடிய இந்த பதங்கள் தான் நமக்கு சிரமப்படுத்தும் எப்பொழுதும் ஆனால் குரங்குகளை வந்து காணிகளே அடுத்தபடியா தொடைகளை வர்ணிக்கிறார் தொடைகள் பாதம் பாதத்திலே விரல்கள் கணைக்காலை சாத்தியிருக்கும் ஆபரணம் செருக்கு மேலே குழந்தால் வளர்ந்தாலும் கொடைகளை வர்ணிக்கிறார் பாபாதகேசம் திருப்பாத கேசத்தை தென்புதுவாய் பட்டன் சொல்லு இருக்கிறபடினாலே திருப்பாதத்திலே தொடங்கி கடைசியா கேச பரியந்தமாக அற்புதமாக வர்ணிக்கிறார் குரங்குகளை வந்து காணி பிறங்கிய பேச்சு பேச்சு வந்தால காலத்திலே பேச்சு பூத்தனாம் பூதனா பிறங்கிய பேச்சு முறைகு வைத்து பிறங்கியன்றது என்ன கொடுமையால் வந்த பிரகாசத்தை உடைய கொடுமையால் வந்த பிரகாசத்தை உடைய பிரகாசத்தை ரொம்ப பிரகாஷ் கொடுமையால் கொடுமையால் கொடுமை ரொம்ப கொடுமையோட வந்தான் கொடுமையால் வந்த பிரகாஷ் இறங்கியான பிரகாசத்தை உடையவள் என்ன பிரகாசம் இவளுக்கு என்ன பிரகாசம் கொடுமை கண்ணனுக்கு கொடுமை செய்ய வேண்டும் கண்ணனை அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய மலைகளிலே விளக்கை நிறைத்துக் கொண்டு வந்தாள் அந்த பெண் பிள்ளை இறங்கிய பேச்சு அவள் அந்த கொடுமையோடே கூடினவள் கொடுமையாலே பிரகாசத்தையுடைய இறங்கிய பேச்சை முளை சுவைத்தார் முளை சுவைத்து உண்டிட்டேன் உண்டிட்டேன்னு சொன்னாலே போறோம் முளை சுவைத்து உண்டிட்டேன் அது பரமரசமா இருந்தோம் தன்யம் தத்விஷதம் மிஸ்ரம் தசனாசி ஜெகத்குரு உபநாட்சி விட்டு புராணத்துல அவள் கொடுத்த பால் இருக்க பரம பொருத்தமா இருக்கும் தன்யம் இந்த பால் தத் மிஸ்ரம் அது எப்படிப்பட்டது விஷத்தோட கலந்து நிறைய விஷம் அதை கொடுத்தால் அடுத்த கணத்துல பிராணம் போடும் அப்படிப்பட்ட விஷத்தை நிறைத்து கொண்டு வந்திருக்கிறாள் அது புஜித்தான் பெருமான் பானம் பண்ணினான் நான் இருக பிடித்தான் நன்றாக குறிஞ்சி முறையுனாயே என்ற இழுத்து இழுத்து நன்னா சாப்பிட்டான் சுவைத்து உண்டிட்டான சுவைத்து ரசித்து உண்டான்னு சொன்னார் உண்டிட்டான்னு சொன்னார் ரசித்து உண்டான்னு சொன்னார் உத்து புராணத்துல ஸ்லோகம் தன்யம் விஷதம் மிஸ்ரம் விஷத்தோட கூடினது ரசியமாசி ரொம்ப ரசமா இருக்கு காரணம் என்னென்ன கணனுக்கே கொடுக்கணும்னு எதுவா இருந்தாலும் சரி கணனுக்கேன்னு கொடுத்தோமேனால் அவனுக்கு பரம போக்கிவான் வேறு ஒருத்தனுக்கு ஆகாது அவனுக்கே ஆக வேணும் அவனுக்கே என்று கூடியதில்ல அது விஷமாக இருந்தாலும் அவனுக்கு பரம போக்கியமாக இருக்கும் அர்த்தத்தை காட்டுகிறார் விடத்துல பரம போக்கியமா இருந்தது ரசித்து உண்டான் இறங்கிய பேச்சு முளை சுவைத்தான் உண்டிட்டான் உண்டிட்டவன் என்ன அங்கே கிடந்தான் இறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த போர்னு தெரியாத போல கிடந்தான் அவள் மேலே கிடக்கான் உறங்குவான் போலே கிடந்தானே ஒழிய அவன் காரியம் செய்யத்தை பெரிதாக நினைக்கவில்லை அற்ப காரியம் செய்தான் அதுக்கு என்ன பிரிச்சா கொண்டாடணுமா இல்லை மற்ற பேரத்தை சொல்லிக் கொள்ளணுமா அல்பமான காரியம் உலகத்தை எல்லாம் சம்சரிக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு பேச்சை அழிப்பது சாதாரணமான விஷயம் மிகவும் அல்பமான விஷயம் சுந்தரால் ஏன் அதை கொண்டாடுறாங்க அதெல்லாம் கொண்டாடுவேன் எல்லாம் பெருசா சொல்லுவாருங்க புறத்தழுவான்னு சொல்லிட்டார் சுந்தரால்பகமபி பிரசஸ்யதேன தேன கம்சமுக கீட்ட சாசனம் சுந்தரால்பகமபி பிரசசியதே ఇంగితం నిషితంచ తావకం రమ్యం అద్భుతమతి பிரியங்கரம் ஏனகம் சமுக பீத சாதனம் சுந்தரால்பகமதி பிரசசியதே அப்படின்னு சொல்றார் பெருமானே சுந்தரனை சுந்தரபாபு ஸ்தலத்துல சொல்றார் புறத்தாழ்வார் உன்னுடைய இருக்க இது அது உது அப்படின்றது இல்ல எதுவா இருந்தாலும் சரி அழ்வாழ்வு இது அது உது என்னலாவனம் அல்ல என்ன உன் செய் செய்கை நைவேத்தியம் என உன்னுடைய காரியம் இருக்க அது பெருசு அது பெருசு இது அது உது அதெல்லாம் கிடையாது எந்த காரியமா இல்ல உன்னுடையதா இருக்கலாம் அனுபவிக்கிறது நானா இருக்கணும் வேற ஒருத்தர் கிடையாது அனுபவிப்பதற்கு நான் செய்வதற்கு நீ அவ்வளவுதான் வேற யாரும் அனுபவிக்க நம்ம எல்லாம் கேட்கிறோம் கேட்டவொடனே இதெல்லாம் காரியமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல அதுல மனசு ஈடுபடுகிறதா நமக்கு கிடையவே கிடையாது ஈங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் ஒரே ஒரு நிர்பந்தம் அது உன்னுடையதாக இருக்க வேண்டும் மற்ற பேருடையதல்ல அது ரம்யமாக இருக்கும் மனதிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் ரம்யம் அற்புதம் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கும் அதிப்பிரியங்க ரொம்ப பிரீதியை விளைவிக்கக்கூடியதா இருக்கும் அதனாலதான் ஏன கம்சமுக கீத சாசனம் கம்சன் முதலிய புழுக்களை அழித்தாய் கம்சன் அழிக்கிறது பெரிய கஷ்டமான பெருமானுக்கு கம்சன் அழித்தா அது ஒரு பெரிய வீர செயலா கிடையவே கிடையாது அதனாலதான் கிள்ளிக்கலைந்தானே நான் ஆண்டாள் ஏன கம்சமுக சீத சாசனம் புழுக்களை நீ அழித்தாயே பெரிய ராஜா நடந்து போயிட்டே இருக்கான் தோட்டத்துல புழு வந்திருக்கு பூச்சி வந்திருக்கு செடிகளை அதனை சதுரங்க சைன்யத்தை கூப்பிடு யுத்தத்துக்கு அப்பவன் அதனால அவன் பத்தினுடைய கையை பிடிச்சிட்டு உலாவிட்டு இருக்கான் அவன் ஏனால ஒரு கையை பிடிச்சிருக்கான் இடதுகையினால அவரையினால் எடுத்து நசுக்கி போடுவான் அதை போல எம்பெருமான் அழித்தா இது ஒரு பெரிய வியாபாரம் இல்ல சுந்தரா அல்பகமதி என்ன அல்பமா இருந்தாலும் உன்னுடையத உன்னுடையதானே எங்களுக்கு பரம போக்கியமா இருக்கு அவ்வளவுதான் நீ செய்த காரியம் என்கிறபடியினாலும் பரம போக்கியமாக இருக்கிறது அல்பகம்ன அல்பகம்ன்ற வார்த்தை அழகான வார்த்தை அல்பகம்ன அல்பார்த்தே கப்ரத்தே அல்பார்த்தே அல்பமா இருந்ததுன்னா அந்த இடத்துல கான்றதை சேர்க்கலாம் ஏற்கனவே அல்பம் சொல்ற அல்பம்ன்றது அல்பகம்ன்ற அத்தியல்பம்னு ரொம்ப அல்பம் அல்பகம் என்றால் மிகவும் அல்பமானது அது மிகவும் அவரீதியாக செய்யக்கூடிய காரியம் அதை நீ செய்தாய் அதை நாங்கள் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன உன்னுடையதாக அதைத்தான் இவ இறங்கிய பேச்சு முலசுவைக்கு உண்டிட்டு உறங்குவான் போலே வழங்குற மாதிரி கடந்த உறங்குவான் போலே கிடந்த விப்பிள்ளை இவன் மனித காரியம் தெரியுமா முன்னால பணிந்து சேர்த்து முன் அவதாரங்களிலே பணிதையும் சேர்த்து அனுபவிக்கிறார் இவருக்கு எல்லாம் பிரிஞ்சிருக்க முடியினார் கடைசியில சொல்றார் மனோட மாமிகள் எடுவர்கள் சாமியம் உண்டு யசோதைக்கும் இவருக்கும் சாமியம் உண்டு எதிர சாமியம் கண்ணபிரானுடைய அவயவங்களை அனுபவித்ததே சாமியம் அந்த காலத்திலே இருக்கும் பெண்களை அழைத்து காட்டுவதிலே சாமியம் ஆனால் ஒரு வாசி உண்டு ஒரு வித்தியாசம் உண்டு அவளை காட்டிலும் இவர் உயர்ந்தவர் பெரியாழ்வார் உயர்ந்தவர் எந்த விதத்துல உயர்ந்தவர்னா அவள் மத்த அவதாரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பா அவளுக்கு தெரியுமா சொல்லுக்கிறாட்டி தெரியுமா நம்ம பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம பிள்ளைன்னு நினைச்சு பாருங்கோ கால பாருங்கோ ஏய் அவ்வளவுதான் சொல்லிப்பாரு இல்லை பாட்டா இல்ல ஈத கடல் உள்நமுதன் நத்தேவகி அது நம்ம சொல்லியிருக்கூடாது சொல்லியிருக்க மாட்டா ஒரு காலத்துல அவளுக்கு அதெல்லாம் வந்து தேவை பிராட்டி அனுப்பினான் தெரியும் நமக்கு பிறந்த பிள்ளை நினைச்சிட்டு இருக்காரு நமக்கு பிறந்த பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காரு இன்னொருத்தர் யாருக்கோ பிறந்த பிள்ளை பாதி ராத்திரி நமக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு அவள் நினைச்சிட்டு இருக்கா சரி அப்புறம் தெரிய போல் இன்னொரு தெரிய போறதே ஒழிய அதனுடைய ஒன்றுமே தெரியாது அந்த காலத்திலே அவனை கண்டவள் தன்னுடைய பிள்ளையாகவே நினைத்த அனுபவித்தாலே ஒழிய முன் அவதாரங்கள் என்ன எம்பெருமான் தான் நமக்கு குழந்தையா வந்திருக்கான் இது தெய்வ குழந்தை அந்த ஞானம் அவளுக்கு கிடையவே கிடையாது அவளுக்கு அந்த ஞானத்தை எம்பெருமான் கொடுக்கவே இல்லை பல காலங்களில காட்டுகிறான் அவளுக்கு ஆனால் அவளுக்கு அந்த ஞானம் பரிபூர்ணமாக கிடையவே கிடையாது ஆனால் இவருக்கோ பயர் வர மதிநலம் அருள் அப்படினாலே காலோபாதியை கழித்தான் எம்பெருமான் இவருக்கு அஜானத்தை தொலைத்தான் பக்தி பண்ண ஞானத்தை கொடுத்தான் காலோபாதியை கழித்தான் காலம் கிடையாது பாஸ்டி பிரசன்ட் டிபிடிஎம் மூணு காலங்கள் ஆழ்வார்கள் கிடையவே கிடையாது எல்லாம் ஏக காலம் தான் ஒரே காலத்துல அத்தனையும் பார்க்கிறேன் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் நமக்கு அது மாதிரி கிடையாது நமக்கு காலையில இருக்கக்கூடிய காலம் நமக்கு தெரிய மாட்டேன்றது ராத்திரி காலையில என்ன அது இப்ப தெரியுதா காலையில என்ன பண்ணாலும் தெரியுதா அதனாலதான் ராத்திரி சுட பண்ணி போடுறான் இந்த பைத்தியம் இருக்கா ஐயா ரொம்ப என்ன வருஷமா இருக்கு அப்படின்றோம் காத்தால என்ன சாப்பிட்டாலும் முடியும் நுண்ணி பாரிக்கிறது என்ன பண்ணி சாப்பிட்டே அப்படின்றத கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது புதுசா சாப்பிடுற மாதிரி தோணிட்டு இருக்கு இதுவே மறந்து போறது நமக்கு மூணு காலமா திரும்பி போறது இக்காலத்தில் இருக்கக்கூடிய மூணு வேலையுமே மறந்து போகிறது நமக்கு அந்த எம்பெருமான் இந்த காலோபால் காலத்தினால் உப்பார் காலத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கிறது தடைப்பட்டு இருக்கக்கூடிய அதை கழித்து விட்டான் பெருமான் அதனால பிற்காலத்திலே நடந்ததும் தெரியும் வரப்போவதும் தெரியும் முற்காலத்தில் நடப்பதும் இருக்கிறது இக்காலத்திலே நடப்பதும் தெரிகிறது மூணையும் சேர்த்தே அனுபவிக்கிறார் அன்பார் ஆகையினாலே தோஷம் சொல்லக்கூடாது எல்லாம் இப்படிப்பட்டான் அவர் பொன்னான் இவனை கொண்டான் அதெல்லாம் சேர்த்து சொல்றாரு அது எப்படி அண்ணன் படத்தில் இருக்கிற பழங்கள் அன்னமாடங்கள் கூழ் பரந்தான் அடுத்தபடியா அனுபவி பாதாதிகேஷாந்த அனுபவம் அனுபவத்துல அந்த கண்ணன் கண்ணையை ஒழுங்கினான் நெய்யை ஒழுங்கினான் ஆட்சி அடிக்க வந்தான் இந்த சரித்திரம் அப்போ நடந்து ஆயிரம் பார்க்கிறது புரியல அது கடவுளே கிடையாது அப்படிங்கிற பொழுது எப்படி சேர்த்து அனுபவிக்கிறாருனாக்கா எல்லா காலமும் ஒன்னா தெரியுது இவருக்கு ஒரே காலமா அப்படின்னாலே ஏக காலத்துல எல்லாம் பிரகாசிக்கிறபடினாலே இவர் அனுபவிக்கிறார் அதிலே இவருக்கும் யசோதை பிராட்டிக்கும் வாசி உண்டு திருப்பாத கேசத்தை புதுவை பட்டன் சொல் அப்படின்னு அவ்விடத்துல அற்புதமா மனோரமன் வியாக்கியான் காட்டுறார் இதே போலத்தை வகையிட்டு மற்றவைகளையும் நாம் அறிந்து கொள்ள மேலே வரக்கூடிய இடத்துல எல்லாம் இதேதான் ஒரு இடத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் வியாக்கியானத்துல இருப்பேன் இல்ல ஒரு இடத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால காலோபாதியை கழித்தாரா என்னால சொல்ற மரங்குடையடையன் மார்பமும் தெரிந்தார் குரங்குகளை வந்து காடியது இரண்ய ரசனத்தை இப்பொழுது அனுபவிக்கிறார் இது முன் அவத்தார் இப்பொழுது கடனாக அவதரித்திருக்கிறார் முன்னாலே நரசிம்மனாக அவதரித்தான் நரசிம்மனாக அவதரித்த காலத்துல அவன் செய்த காரியத்தை கிருஷ்ணன் செய்த பரங்கொடையுடைய மார்பகம் கேட்டவன் தான் இப்பொழுது கண்ணனாக வந்து பிறக்கிறான் பிறந்திருக்கிறான் தெரிவிக்கிறார் மரங்கொள் இரண்யன் மரம்னா கோர கோப் அபார கோபத்தை கூடிய கூடினவன் பிள்ளை பிள்ளை வந்தான் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் ஆயிரூர் ஆயிரநாமன் ஒள்ளியவாகி போதா ஆங்கதன் கொன்னுமோர் பொறுப்பிரனாகி பிள்ளையை சீர் வெகுண்டு தூண் துடைப்ப பிறையே தனல்விழி வெழ்வாய் செல்லிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்றாரே அவனிடத்துல அபார கோபம் பிள்ளைகளிடத்துல உண்டான கோபம் அபார கோபத்தினால மரங்கொள் இரணியன் மரங்கொள் இரணியன் மரம் கோபத்தை கொள் கொண்டவன் அந்த பிள்ளை நடத்துல கோபம் பாகவத நடத்துல கோபம் பகவான் இடத்துல கோபம் அவரோட கோபத்தோட இருந்தான் அவன் அவருடைய மார்பை முன் தீண்டான் புறம்பெற்ற இரணியன் அவனுடைய உயரம் பெற்ற வரம் பெற்ற இரணியன் அவன் புறம் பெற்ற இரணியன் புறம் பெற்ற இரணியன் உயிர் உள்ளிய மார்பு உரைக்க உந்தி உயிர்நுதியால் உள்ளிய மார்பு உரைக்க உந்தி சிரம்பத்தி கண் கண்பிதுங்க வாயலர தெளித்தான் கோயில் கரம்புற்ற புற்ற உரம்புற்ற வளர்க்கவளம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட வரம்புற்ற கதிர்ச்சென்னல் தாழ்ச்சாய்த்து தலைவணக்கும் தன்னரங்கமேன்னு பாய்ச்சல் வரம்பேற்ற பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கிட்டான் பழங்களெல்லாம் வாங்கிட்டு இந்த இறைவன் என்ன பண்ணா அவன் எந்திருமானே வழங்க மாட்டேன்னா இந்த காலத்துல அபார கோபம் ஏற்பட்டது பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைத்தான் அந்த விடத்திலிருந்து ஒள்ளிய மார்பு உரைக்க உன் உகிர் முதியால் அந்த நகரத்தை நன்னாக வைத்தான் விட்டு கிழித்தான் மார்பம் முன் கிழிந்தான் நன்றாக கிழித்தான் உள்ளுக்குள்ள கைய விட்டான் அப்படியே தேடி பார்த்தான் அவனிடத்துல இவனுக்கு விரோதம் மனசுலயும் இருக்கா அப்படின்னு பார்த்தான் மனசுலயும் இருந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து அதனாலதான் கிழித்தான் வாயினால சொல்லிட்டு இருந்தா ஒண்ணும் கிடையாது உன்னை சிந்தையினால் இகழ்ந்த மார்க்கம் கீழ்ந்த என் முன்னை குளறியே முடியாத நினைக்கேலிங்கிறார் அழுவ மனத்தினால ஒருத்தன் நினைச்சான் தான் விரோத நினைச்சால்தான் எம்பெருமான் அவனை கொள்றான் வாயினால சொல்லிட்டு இருக்கான் சரீரத்தினால எத்தனையோ அபச்சாரப்படுறான் அவன் ஒண்ணும் பண்றதில்ல மனசுல இருக்கான்னு பார்க்கிறான் மனசுல தேடி பார்க்கிறான் தான் கைய விட்டா உள்ளுக்குள்ள கைய விட்டு இப்படி அடைந்து பார்த்தானா நரசிம்மன் உள்ளுக்குள்ளே உனக்கு விரோதம் உண்டு இது பிரயோஜனம் இல்லை கிழித்தான காட்டுல மார்பம் உன் கீழ்ந்தான் மார்பை கீழ்ந்தான அப்படிப்பட்டவனுடைய குரங்குகள் தொடையில வச்சுன்னு கேட்டான் தொடையில வச்சுன்னு கேட்டான் தொடையை பார்த்த உடனே அந்த காலத்துல இரணியனை கிடத்தி கொண்ட தொடை இது அப்படின்னு நினைவு வருகிறது இவரைக்கு ஆழ்வாருக்கு மடியில் வச்சுனா அன்னைக்கு இரணியனுக்கு அந்த பாக்கியம் ரொம்ப பாக்கியம் பத்னியும் மடியில வச்சுக்காதோ குழந்தைய வச்சுனா பெரிய விராட்டியார மடியில வச்சுக்கிறான் பிராட்டியை வச்சுக்கிறான் மடியில பிராட்டியை மடியில வச்சிருந்து திருவிட வெந்தையில எம்பெருமான் மடியில வச்சிருக்கான் பிராட்டியை வச்சிருக்கான் லட்சுமி நரசிம்மன் மடியில வச்சிருக்கான் ஞானத்திரான் பூமி பிராட்டியை மடியில வச்சிருக்கான் அதெல்லாம் உட்காந்து தான் வச்சிருக்கான் ஒரு தொடையில உட்காந்து வச்சிருக்கான ஒழிய பேரல் அப்படி உட்கார்த்தி வைத்துக்கணும் இடது தான் வச்சுக்கணும் பெண்டாட்டினா இடது தொடை வச்சுக்கணும் பெண்ணுன்னா வலது தொடையில வச்சுக்கணும் வலது தொடையில ஒரு பெண்ணை உட்காத்திலா அவள் பெண் அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு இடது தொடையில வச்சுருக்கான் பார்க்கிறோம் எல்லா வீடு செங்கலையும் பார்க்கிறோம் இந்த எம்பெருமான் அவன் மடியில உட்காத்தி வச்சிருந்தான் இவனை படுக்கன்னு வச்சிருந்தான் அப்படிப்பட்ட அழகான தொடைகள் அந்த தொடைகளை குரங்கு குரங்குகளை வந்து காணிய குரங்குன்னு பரங்கில்ல அந்த பரங்கு இல்ல குரங்கு என்பதற்கு தொடை என்ற அர்த்தம் இந்த தொடைகளை வந்து பாருங்கோள் என்று அடுத்தபடியாக வர்ணிக்கிறார் இருங்கை மதகளிலே ஈர்க்கின்னவனை பரிந்தி பறித்து கொண்டோடும் பரமந்தன் மத்தக்களி மத்தக்களிக்கு வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியார் தேவிதன் தயத்தில் அத்தத்தின் பத்தானால் தோன்றிய வச்சுதன் முத்தமிருந்தவா காணியே முத்தம்னு எடுப்பு பிரதேசத்தை வர்ணிக்கிறார் எடுத்தபடியா முத்தொன்னு இந்த பின்னால இருக்கக்கூடிய பாகம் இந்த பாகங்களுக்கு இந்த எடுப்பு கீழே இருக்கக்கூடிய முத்தம் என்று முத்தம் இருந்த வாக்கா இடுப்பு பிரதேசம் வைத்துக்கொள்ளு இடுப்பு பிரதேசத்தை வர்ணிக்கிறார் இடத்திலே மத்த கழித்து வசுதேவர் தம்முடைய மத்தகஜங்களை உடையரான மத்தகஜம் இருக்கு வசுதேவருக்கு நிறைய ராஜாவல்லியோ மத்த கழித்து வசுதேவர் நிறைய கழிது வசுதேவன் நந்தகோபாரனை சொல்லச்சியே சுருட்ட நந்தகோபாரனுக்கு நிறைய உந்து மதகடித்தன் ஓடா தோல்வரியன் நந்தகோபாரன் இவர் இடையில வச்சு இவருக்கு ஏன் கழிது இவருக்கு யானை உண்டா இடையிலுக்கு என்ன உண்டு ஆடு உண்டு மாடு உண்டு எருவம் உண்டு முத்திரம் உண்டு யானை உண்டா யானை கிடையாது அப்படின்னார் வசுதேவரும் இவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால ஆரம்பத்திற்குரிய யானை இவருடைய பசுக்களோட கூடி தெரியுமா இவருடைய பசுக்கள் அவருடைய யானையோட தெரியுமா அதனால யானை உண்டு அப்படின்னு நமத்திட்டார் யாக்கியாதா அந்த யானை வந்திருக்கோம் அப்படின்னா இது என்ன சுவாமி அந்த யானை எதுவும் சேர்ந்து தெரியறது அப்படின்னா இதெல்லாம் என்ன அண்ணா இல்ல எல்லாம் அங்க இருந்து வருமா யானை அவர்கள் மதுரா நகரம் இவர்கள் ஆயுர்பாடி அங்க இருந்து யானை வந்துட்டு இருந்ததுன்னா என்ன யாக்கியான சரி வேண்டாம் இது புளி இது வேண்டாம் உனக்கு பிடிக்கலன்னு வேற விதமா சொல்றேன் உடனே அழைவனோட சும்மா என்ன தெரிவிக்கிறார் யானை யார் தெரியுமா கனவே தான் யானை வேற யானை ஒன்றுதான் அவனே ஒரு யானை தானே குட்டி யானை தானே அந்த யானையுடையவன் வந்து மரகளித்தன் ஓடால் சோழன் என்று கடைகளுடைய வந்து தெரிவித்தார் இனி தெரிகிறார் வசுதேவருக்கு கத்தக்கடிகை மதம் பிடித்த யானைகளை உடையவன் கொஞ்சம் கத்தக்கடித்து வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி நம்முடைய ஹிருதயத்துக்கு தகுதியாய் பரிமாறுகிற தேவகி பிராட்டியின் வயிற்றில அழகான அர்த்தம் சொல்றார் சித்தம் பிரியாது தேவகி சித்தம்னா இவருடைய மனசு அபிப்பிராயத்தை பின்பற்றும் அவள் பாரி என்னென்ன பர்த்தா சொல்லிட்டாருன்னா எதிர்த்து பேசவே இல்லை ஒரு காலத்து பர்த்தா சொல்லியாச்சுன்னா அவருடைய சித்தத்தை அனுசரித்து நடக்கிறவர் தர்மமான மார்க்கத்துல அவர் சொல்லணும் அவரும் தர்மமான மார்க்கம் அதர்மமான மார்க்கத்தை சொல்ல உடனே அப்படித்தான் அப்படித்தான் இருக்கணும் அவர் சொன்னது கேட்கணும்னு இல்லை அவளுக்கு அவருக்கு எப்படி உத்போதனம் பண்ணணுமோ தெரிவிக்கணுமோ அப்படிப்பட்ட விதத்திலே நயந்து அதை தெரிவித்து அவரை திருத்த வேண்டிய பணியும் உண்டு ஆனால் தர்மவானாக இருக்கக்கூடிய பர்தா அந்த பர்தாவினுடைய வழியிலே செல்ல வேண்டிய இதுக்கு வார்த்தை சொல்லலாமா சொல்லவே கூட சித்தம் பிரியாத அவருடைய ஹிருதயத்தை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய பெருமை படைத்தவள் தேவகி பிராட்டி அப்படின்னு சொல்ற இதுலதான் இந்த விஷயம் என்ன பர்தா பாரியா எப்படி இருக்க வேண்டும் அதையும் தெரிவிக்கிறார் விடத்துல பாரியானவள் பர்த்தாவினுடைய பிரதயத்தை அனுசரித்திருக்கிறவளாக இருக்க வேண்டும் சித்தம் தெரியாத தேவிகதன் பயத்தில் அத்தத்தின் பத்தா பத்தானால் தோன்றிய வச்சுடன் அத்தத்தின் பத்தா பத்தானால் அத்தத்திலிருந்து பத்தாவது நாள் அவதரித்தாங்க அத்தத்திலிருந்து பத்தாவது நாள் என்ன சொல்லிப்பார்கள் அத்தத்திலேன்னு சொன்னாக்கா ரத்தம் திரை சுவாதி விசாகம் மனுஷன் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் இப்படி எண்ணினோம்னாக்கா மேல எண்ணினாக்க திருவோணம் வருது கீழே எண்ணினா ரோஹிணி வருது ரோஹிணி விசேஷம் திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அர்த்தம் அர்த்தம் பத்தாவது அத்தத்தின் பத்தா நாள் அழிவார் அத்தத்துல இருந்து பத்தாவது நாள்ல அவதரித்தார் ஒழுங்கா சொல்லக்கூடாது ரோஹிணின்னு சொல்றாரு ரோஹிணி தான் அவதரித்தார் கண்ணகிரான் அவதரித்து ரோஹிணி தான் ஆனா திருவோணம் திருவோணம் அநேக அநேகங்கள திருவோணம்ன்ற திருவோணம்னு ஏன் சொன்னாங்க ரெண்டு விதமா சொல்ற அதாவது திருவோணம் நினைச்சு பண்ணிட்டு இருந்தான் எவனாவது கண்ணனுக்கு ஆபிச்சாரிக ஹோமம் கண்ணன் நாசமா போனோன்றதுக்காக ஒரு யாகம் பண்றான்னு வச்சுக்கணும் அதுக்கு ஆபிச்சாரிக எட்டின்னு பேர் அந்த யாகம் பண்றான் அவனுடைய நட்சத்திரம் தெரியணும் நட்சத்திரம் தெரிந்து இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவனுக்கு நாசம் ஏற்படட்டும்னு பண்ணணும் நட்சத்திரத்தை சொல்லிவிட்டா ஆபத்து ஏற்படுமே கண்ணனுக்கு ஏன் பார்த்த திருவோணம் சொல்லிவிட்டா நீ பிறந்த திருவோணம் அப்படின்னு சொல்லியிருக்க அது ஒரு சமாதானம் மற்றொரு சமாதானம் சொல்ற திருவோணம் சோழ நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு வேதம் சொல்றதே சிரவண நட்சத்திரம் எவனா இருந்தாலும் சரி பெருமான் அவதரித்ததே வாமனாவதாரம் வாமனாவதாரம் திருவோணத்தை தான் அவதரித்தான் அவதாரம் திருவோணம் மட்டும் இல்ல கண்ணனுக்கும் அத்தான் சொல்ற ராமனுக்கும் சொல்ற எல்லா விஷ்ணு தேவதையை உடையது சிரவண நட்சத்திரம் என்னட சிரவண நட்சத்திரம் தான் விஷ்ணு அவதரித்தனார் ஆகையினாலையும் சொல்லலாம்னு சமாதானம் கேட்டினார் அதற்கு மேல சொல்றாரு இடத்துல அத்தத்தின் நாள் மறைச்சிட்டார் ஏன் மறைச்சான அத்தானை பேசிக்க மங்களாசாசன் தஸ்கரத்தை மறுபடியும் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னா எவனாவது ஆபிச்சாரிக்க இயற்கையை பண்ணி கடனுக்கு ஆபத்து வந்து விட போயிருதேன்னு பயந்தார் அத்தத்தின் பத்தா ஆனால் தோன்றிய அச்சுதன் அந்த அச்சுதன் அவருடைய முத்தம் இருந்தவா காணியேன்னு அடுத்தபடியாக இடுப்பு பிரதேசத்தை வர்ணித்தார் இருங்கை முதலழகி ஈர்ச்சின்னவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தன் தெரிஞ்சு கோளமும் நேர்நானும் முத்தும் வருந்தி விருந்தவா காணியரே வானுதலில் வானுதலில் வந்து காணியரே பாஷம் அல இருங்கை மத களிறு ரெண்டு கையோட மதத்தோட கூடின களிர் களிறு யானை ரெண்டு தந்தத்தோட கூடின யானை அந்த தந்தத்தோட கூடின மதம் பிடித்த யானை இந்த மதம் பிடித்த யானை இருங்கை மத களிறு ஈர்க்கின்றவனை கருங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தன் தன்னா அந்த எபெருமான் என்ன பண்றான் அதனுடைய தந்தத்தை கொடுக்கிறான் இலங்கை மதகளில் ஈர்க்கின்றவன் அந்த எம்பெருமான் ஒரு அர்த்தம் என்ன இரண்டாவது அர்த்தஞ்சன இலங்கை மதகளிலே இந்த ஏன் அர்த்தங்களுடன் பார்த்த கொலையாபிடன்ற யானையை கொன்றான் எம்பெருமா தந்தத்தை பிடிங்கினான் அதனாலேயே அடித்தான் நாலு தந்தம் நாலு தந்தத்தை இவர் ஒரு தந்தத்தை பிடிங்கின்றான் பலராமன் ஒரு தந்தத்தை பிடிங்கின்றான் ரெண்டு பேரும் தந்தத்தாலே அடிச்சான் எரிந்தையோட போறியேன் அங்க இருக்கிற எல்லாரும் பெரிய கோடையாபியோட யானை இருக்கு அது யானை மதித்த யானை மத திரவியங்கள் எல்லாம் வேற ஊட்டியிருக்கான் ஏற்கனவே மதம் அதுக்கு மேல உன்மாதக திரவியங்கள் அதுக்கு நிறைய பெங்களூர்ல இருந்து கொண்டு போயிருக்கான் வட கம்பெனில இருந்து நிறைய கொண்டு போய் நிறைய ஊட்டி வச்சிருக்கான் அப்படிப்பட்ட நிறைய சாப்பிட்டுருக்கு அதனால அது பெரிய மதம் பிடிச்சிருக்கு ஏற்கனவே மதம் பிடிச்ச யாரை உன்மாதக வஸ்துவை லாகிரி வஸ்துக்களை வேற நிறைய கொடுத்துருக்கான் வாரமான கோபத்தோட நின்றுட்டு இருக்கு அதுகிட்ட போய் கையில ஒண்ணு இல்லாம போய் ஒரு தடி எடுத்துக்க கூடாதுண்ணா அவன் நான் கண்ணஞ்சினா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னா அங்க போனா தானே கிடைக்கும்னா அதோடய பிடிக்கணும் நிறைய பேர் கையில தடியை கொண்டு போவான் திருடன் வந்தா அடிக்கிறான் திருடன் சொல்லுவான் நல்ல வேலை நான் ஒண்ணுமே கொண்டு வரல ஒன்னு அடிக்கிறது அடுத்த தடியை கொடுன்னு புடுங்கிட்டு இவனை அடிச்சிருவான் அதை போல பிடித்து இழுத்தான் இரின் கை அதாவது இது ஈர்க்கினார் இரண்டு கைனா ரெண்டு தந்தங்கள் தந்தங்களை புடுங்கினான் அடித்தான் ஒழித்தான காலத்திலே இந்த யானை அது ஒரு அர்த்தம் சொன்ன இன்னொரு அர்த்தம் சொல்ல இருங்கை மதகளிலே இந்த குழந்தைகள்லாம் வருமே தண்ணீர் ஆயிரம் பிள்ளை இவனை போல இருக்கக்கூடிய யானைகளை போல இருக்கக்கூடிய குழந்தை இந்த குழந்தைகள் யானையை போல வருவான் ரெண்டு முன் கையை பிடிச்சி உள்ளுட்டுண்டே போனான் கண்ணகிரான் இருங்கை ஈர் ஈர்கின்றவனை பரிங்கி பறித்து கொண்டோடும் பரமன் அவர் அவளை பிடிச்சி போகக்கூடிய பரமன் பரமன் பரமன்னா இவ்விடத்துல என்ன பரமன் கேட்டான் அவன்னா உயர்ந்தவன் மிகவும் உயர்ந்தவன் சர்வாதிகன் எல்லாருக்காட்டும் உயர்ந்தவன் அதை சொல்றதுல அபிப்பிராயம் இல்லை மனோடமைகள் இந்த இடத்துல அவருடைய பரத்வத்தை சொல்வதற்காக பரமன்ற சப்த பிரயோகம் பண்ணல பரமன்னா நிறுத்தம் தெரியுமா சேட்டங்களிலே மிகவும் உயர்ந்தவன் சேட்டப்படுறதுல இவரை போல யாரும் கிடையாது அவன் தான் பரமன் என்கிறார் பரி பரிங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தன் தெரிந்து பவளமும் நேர்நாணம் பவளமும் நேர்நாணும் இதுக்குள்ள சாத்தி இருக்கக்கூடிய அழகான அந்த இடையில இருக்கக்கூடிய அழகான அந்த நூல் நூல் இருக்க இந்த நூல் இடுப்பிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய நூல் நெருங்கி பவளம் நேர் நாணம் முத்தம் மருந்து நெருந்தவா காணிகளே என்று இடுப்பு பிரதேசத்தை அவனைந்து இருக்கக்கூடிய ஆதரணத்தை சொன்னார் வந்த மதலை புழாக்கை வழி செய்து வந்த கழிவு போல் தானே விளையாடும் மந்தன் மதலைக்கு நன்னு அழகியா உந்தி இருந்தவா காணிகளே உந்தி அடுத்தபடியா உந்தி நாபீகமலத்தே வந்த மதலை குழாத்தை அந்த மதலை குழா மதலைன்னா சிறு கொள்ள சிறு குழந்தை இவனை போல குணி குழந்தை அந்த முதலை குழாத்தை வழி செய்து தந்த கடிர் போல் தானே விளையாடும் கடிர் போல தான போல ஆக்கி விளையாடினான் அப்படி விளையாடக்கூடிய நந்தன் மதரை நந்தனுடைய குழந்தை நந்தன் மதரைக்கு நன்னும் அழகியா உந்தி இருந்த வாக்காளியரே இந்த உந்தி இருக்கிறதே எவ்வளவு அழகாக இருக்கிறது நாபி கவலம் இந்த நாபி கவலத்தை காணும் பொழுது அடுத்தபடியாக இந்த சூரியாறு பட்டு கிடைக்கிறது வந்து சௌந்தரியம் இருக்கிறதே சூரியா சௌந்தரியம்னு ஒரு ஆறு வேகமா வருது நதி இந்த நதி என்ன பண்றது வேகமா அந்த இடத்துல வேகத்தினாலே நடுவில் அப்படியே சூழிக்கிறது அதுபோல சௌந்தர்யம் என்பதானது மேலே இருந்து வந்ததா எம்பெருமானுடைய திருமுடியிலிருந்து தொடங்கின அந்த சௌந்தர்யம் என்று சொல்லக்கூடிய பெரிய நதி நதி வந்தது இவ்விடத்திலே வந்தது மேலே செல்ல முடியாமல் சுழித்துக் கொண்டது இவ்விடத்திலே அவரை சுழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாபி பாரும்போது தெரிவிக்கிறார்